إن الله لا ينظر إلى أعمالكم إن الله لا ينظر إلى أموالكم ولا صوركم ولكن ينظر إلى குலூபிக்கும் வா அமாலிக்கும் அவுகமா கால் அலஹி சலாத்து வசலாம் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அளவற்ற அருளாளும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லா ரபுல் ஆலமீன் மனிதர்களுக்கென்று வழிகாட்டப்பட்ட மனிதர்களுக்கென்று நேர்வழிக்கென்று அனுப்பப்பட்ட தன்னுடைய அற்புதமான தீனல் இஸ்லாத்தின் மூலமாக உலக மக்கள் நேர்வழி அடையவும் உலக மக்கள் சீர்பெறுவதற்கும் உலக மக்கள் சீரான வழியிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து அதன் மூலமாக உலகத்தில் பரிபூர்ணமான நிம்மதி அடைந்து மறுமையிலும் நிரந்தரமான வெற்றி பெறுவதற்கு ஒரு அற்புத வாய்ப்பாக அரிய வாய்ப்பாக அல்லா ரபுல் ஆலமின் தீனுல் இஸ்லாத்தையும் தீனுல் இஸ்லாத்தினுடைய கொள்கைகளையும் இந்த உலக மக்களுக்கு ரபுல் ஆலமின் வழங்கினான் அருமை சகோதரர்களே அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது மனிதனுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றுக்குமே அல்லா ரபுல்லாலமீன் அவனுடைய அமல்களோடும் அவனுடைய செயல்களோடும் சம்பந்தம் உள்ளதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் உடல் உறுப்புகள் தான் மனிதனை நல்ல காரியங்கள் செய்ய வைப்பதும் தீய காரியங்கள் செய்ய வைப்பதும் செய்வதும் மனிதனுடைய உடல் உறுப்புகள் தான் அதனால்தான் மறுமையில எம்பெருமா அல்லா ரபுல்லாலமின் தன்னுடைய திருமறையில சொல்லும் பொழுது அல்யோம அல்யோம நஹ்திமாலா அல் சீனத்திக்கும் ஒத்து கல்லிமுனா ஐதீகம் அர்ஜுலகும் மறுமையிலே இன்றைய தினத்திலே பேசக்கூடிய உங்களுடைய நாவுகளுக்கு நாம் சீல் வைத்து விடுவோம் முத்திரையிட்டு விடுவோம் உங்களுடைய நாவுகளை பேச விடாத அளவுக்கு சீல் வைத்து விட்டு ஒத்து கல்லிமுனா ஐதீகம் அர்ஜுலகம் பிமா கானோ எக்ஸிபோன் அவர்கள் செய்த காரியங்களை பற்றி அவர் உலகத்தில் செய்த செயல்களை பற்றி எந்த உறுப்புகள் அந்த காரியங்களை செய்தனவோ அந்த கைகளும் கால்களும் நம்மிடத்திலே பேசும் என்று அபுல் அலமின் தன்னுடைய திருமலை சொல்கின்றான் அதாவது உலகத்திலே நல்ல காரியங்களை செய்வதாக இருந்தாலும் தீய காரியங்களை செய்வதாக இருந்தாலும் உடலுடைய மனிதனுடைய உடல் உறுப்புகள் தான் அந்த உறுப்புகளையே நாம் பேச வைப்போம் வழமையா உலகத்தில் பேசக்கூடிய நாவுக்கு முத்திரையிட்டு விட்டு வழமையா பேசக்கூடிய நாவுக்கு சீல் வைத்து விட்டு அதை பேச விடாமல் ஆக்கிவிட்டு அல்லியோம் அக்திமான அல்சினத்தையும் அவருடைய நாவுகளுக்கு முத்திரையிட்டு விடுவோம் ஒத்து கல்லிமுனா ஐதீகம் அறிஞ்சுடுவோம் அவருடைய கரங்களும் கால்களும் நம்மிடத்தில் பேசும் அவர்கள் செய்த செயல்களை பற்றி அதை எந்த உறுப்புகள் உலகத்திலே காரியங்களை ஆற்றுகின்றனவோ நல்ல காரியங்களாக இருந்தாலும் தீய காரியங்களாக இருந்தாலும் எந்த உறுப்புகள் ஆற்றுகின்றனவோ அந்த உறுப்புகளையே இவர்களுக்கு சாட்சியாக இவர்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு சாட்சியாக மறுமையிலே நாம் பேச வைப்போம் என்று அபுல் ஆலமின் சொல்கின்றான் இதன் மூலமா அல்லா ரபுல்லான்னு சொல்வது ஒன்று மறுமையில் நாம் அங்கே பொய் சாட்சி சொல்லி உலகத்திலே நம்முடைய நாவு பிறந்து பிறந்து பேசுவதை போன்று மாற்றி மாற்றி பேசுவதை போன்று நம்முடைய வாத திறமையினால் நம்முடைய பேச்சு திறமையினால் நல்லதை கெட்டதாகவும் கெட்டதை கெட்டு நல்லதாகவும் ஆக்கி பேசுவதை போன்று மறுமையிலே அல்லாவுக்கு முன்னால் பேச முடியாது ஏனென்றால் அங்கே பேசும் உறுப்பு நாவல்ல மாறாக எந்த உறுப்புகள் நன்மையை செய்தனவோ அந்த உறுப்புகளே அவைகள் செய்த நன்மையை பற்றி பேசும் எந்த உறுப்புகள் பாவங்கள் செய்தனவோ அந்த உறுப்புகளே அவைகள் செய்த பாவங்களை பற்றி அல்லாவிடத்தில் பேசும் இப்படி ஒரு சாட்சியை ஒரு அற்புதமான சாட்சியை அல்லாவுக்கு முன்னால் நிகழ்த்துவதற்காக ரபுல் ஆலமின் இந்த ஏற்பாடு செய்திருக்கின்றான் அதன் மூலமாக இன்னொரு உண்மையும் அல்லாஹ் நமக்கு உணர்த்துகின்றான் இந்த ஆயத்தின் மூலமாக உலகத்திலே செய்யக்கூடிய செயல்கள் உறுப்புகள் தான் செய்கின்றன எந்த ஒரு காரியத்தையும் மனிதனுடைய உறுப்புகள் தான் நல்லதோ கெட்டதோ நன்மையோ தீமையோ கெடுதலோ நல்லதோ அது மனிதனுடைய உறுப்புகள் தான் செய்கின்றன என்பதை ரபுல் ஆலமின் சொல்கின்றான் அருமை சகோதரர்களே மனிதனுடைய உடல் உறுப்புகள் செயல்படக்கூடியவையாக இருந்தாலும் மனிதனுடைய உடல் உறுப்புகள் காரியங்களை ஆற்றக்கூடியவையாக இருந்தாலும் அந்த உறுப்புகளை செயல்பட செய்வது காரியங்களை ஆற்ற செய்வது காரியங்களை செய்ய சொல்வது அந்த உறுப்புகளை இயக்குவது மனிதனுடைய உள்ளம் என்பதாகும் மனித உள்ளம் என்ன சொல்கின்றதோ அதைத்தான் உறுப்புகள் செய்யும் மனித உள்ளம் எதை ஈடுபட சொல்கிறதோ அதைத்தான் மனிதனுடைய உறுப்புகள் செயல்பட ஆரம்பிக்கும் மனிதனுடைய உள்ளம் எதை ஏவுகின்றதோ அதைத்தான் உறுப்புகள் நடைமுறைப்படுத்தும் ஆகவே செயல்படக்கூடியவை உறுப்புகளாக இருந்தாலும் செயல்படுத்துபவை மனிதனுடைய உள்ளம் எம்பெருமானா சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அலா இன்னஃபில் ஜெசதில முதுகா மனிதனுடைய உடலிலே ஒரு உறுப்பு இருக்கின்றது மனிதனுடைய உடலிலே ஒரு பகுதி இருக்கின்றது இதா சொலஹத் சலஹல் ஜசது குள்ளோ அந்த பகுதி சரியாகிவிட்டால் ஒட்டுமொத்த உடலுமே சரியாகிவிடும் மனித உறுப்புகள் அனைத்துமே சரியாகிவிடும் இதா ஃபசதத் ஃபசதல் ஜசது குள்ளோ அந்த பகுதி சீர்கட்டு விட்டால் அந்த பகுதி கெட்டு போய்விட்டால் மனிதனுடைய மொத்த உறுப்புகளுமே கெட்டு போய்விடும் அலாஹியல் கல்பு அதுதான் உள்ளம் என்று பெருமானா சல்லல்லா அலிசன் சொன்னார்கள் உள்ளம் சீரடைந்தால் உள்ளம் சரியாக இருந்தால் உள்ளம் சீராக இருந்தால் அந்த உள்ளம் ஏவ உள்ளத்தால் ஏவப்படும் உறுப்புகளும் சீராக இருக்கும் அந்த உறுப்புகள் நிறைவேற்றும் காரியங்களும் சீரான காரியங்களாக நல்ல காரியங்களாக இருக்கும் உள்ளம் சீர்கெட்டு போய்விட்டால் உள்ளம் அழுகி போய்விட்டால் உள்ளம் கெட்டு போய்விட்டால் உள்ளம் சாக்கடையாக துணை முடைநாற்ற வீசும் துர்நாற்ற வீசும் இடமாக மாறிவிட்டால் அந்த உள்ளத்தால் ஏவப்படும் உறுப்புகளும் கெட்ட காரியங்களையும் துர்நாற்றமான காரியங்களையும் அசிங்கமான காரியங்களையும் ஆபாசமான காரியங்களையும் அருவறுக்கத்தக்க காரியங்களையும் செய்யும் அந்த காரியங்கள் மூலமாக மனிதன் மறுமையில் நரகவாதியாக தோல்வியடைந்தவனாக மாறிவிடுகின்றான் ஆகவேதான் சகோதரர்களே தஸ்கியத்து நப்ஸ் என்று சொல்லக்கூடிய உள தூய்மை ஒரு மனிதனை பொறுத்தவரையிலே தஸ்கீத் நப்ஸ் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது உள்ளத்தை சரிபடுத்துவது மிக மிக அவசியமாகும் அல்லாஹ் அபுல்லாலின் உலகத்திலே மனிதனை பிறக்க வைக்கும் பொழுது மனிதனை உலகத்தில் பிறக்க வைக்கும் பொழுது அது எந்த மனிதனாக இருந்தாலும் அது முஸ்லீம் வீட்டில் பிறந்த பிள்ளையாக இருந்தாலும் அல்லது ஒரு காஃபிர் வீட்டில் பிறந்தையாக இருந்தாலும் அல்லது ஒரு கிறிஸ்தவருடைய வீட்டிலோ இந்து வீட்டிலோ அல்லது மற்ற மற்ற ஜாதிகள் வீட்டிலே எந்த வீட்டில் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் எம்பெருமானா சல்லல்லா அலி சொல்றார்கள் குள்ளு மோலூதின் யூலதலா பித்ரத்தில் இஸ்லாம் உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையுமே இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் பிறக்கின்றன அது எந்த தாய் தந்தைக்கு பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி அது எந்த வீட்டில் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த ஒரு பூசாரிக்கோ அல்லது இந்து மாத்தினருக்கோ கிறிஸ்தவ மாத்தினருக்கோ யாருக்கு பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி குள்ளு மௌலூதின் யூலதரா பித்ரத்தில் இஸ்லாம் உலகத்தில் பிறக்கும் அத்தனை குழந்தைகளும் இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் பிறக்கின்றன அப்படின்றால் என்ன பொருள் அதுக்கு என்ன அர்த்தம் அல்லாஹ் அபுல்லா உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் மாசூமான குழந்தையாக பாவத்திற்கு அப்பாற்பட்ட குழந்தையாக பாவத்தை உள்ளத்தில் ஏற்காத குழந்தையாக தஸ்கியத்து நப்ஸ் என்று சொல்லக்கூடிய உல தூய்மையோடு உள்ள குழந்தையாக உலகத்திலே அல்லாஹ் மனிதர்களை பிறக்க வைக்கின்றான் அதனால்தான் பச்சிலம் குழந்தைகளுக்கு மதம் கிடையாது பச்சிலம் குழந்தைகளுக்கு இனம் தெரியாது பச்சிலம் குழந்தைகளுக்கு தாய் தகப்பனே தெரியாது கொள்கை கிடையாது மாச்சரியம் கிடையாது பொறாமை கிடையாது கள்ளம் கபடமற்ற சிரிப்பு கள்ளம் கபடமற்ற பேச்சு பச்சிலம் குழந்தைகளுக்கு ஏனென்றால் அந்த குழந்தைகள் பிறந்திருப்பது இஸ்லாத்தின் அடிப்படையிலே அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியான குழந்தைகளாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியான உள்ளங்களாக இஸ்லாத்தை கபூர் செய்வதற்கு தகுதியான உள்ளங்களாகத்தான் அந்த குழந்தையுடைய உள்ளங்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான் அந்த குழந்தையினுடைய உள்ளங்கள் சீராக இருப்பதினால் அதில் கள்ளம் கபடம் மனம் ஆச்சரியங்கள் குளறுபடிகள் எதுவும் இல்லாததினால் அந்த உள்ளத்தில் எந்த விதமான சீர்கேடும் இல்லாததினால் அந்த உள்ளம் பரிசுத்தமானதாக இருப்பதனால் அந்த உள்ளத்தினால் ஏவப்படக்கூடிய உடல் உறுப்புகளுடைய செயல்களும் பரிசுத்தமானவையாக இருக்கின்றன கள்ளம் கபடப்பட்டவை அந்த குழந்தைகளுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன அதனால் தான் சகோதரர்களை எம்பெருமானா செல்லல்லா சொன்னார்கள் உலகத்தில் பிறக்கப்படும் ஒவ்வொரு குழந்தைகளுமே அவைகள் இஸ்லாத்தின் அடிப்படையிலே அல்லாவுடைய ஈமானை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியான குழந்தையாக பிறக்கின்றன ஆனால் பிறந்த பிறகு பிறந்த பிறகு பிறக்கும் பொழுது அப்பழுக்கற்ற உள்ளத்தோடு பிறக்கக்கூடிய அந்த குள்ளம் உலக பிறக்கும் பொழுது முசக்கன் நப்ஸ் என்று சொல்லக்கூடிய பரிசுத்தமாக்கப்பட்ட நிலையில் பிறக்கும் அந்த குள்ளம் பிறந்த பிறகு அந்த அட்மாஸ்பியர் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் அட்மாஸ்பியர் என்று இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல்கள் அந்த சுற்றுச்சூழல் மூலமாக அந்த உள்ளங்களிலே மாறுபட அறிகின்றன உள்ளங்கள் வேறுபடுகின்றன எம்பெருமானா சல்லல்லாஜும் அழகாக சொன்னார்கள் உலகத்தில் பிறக்கும் பொழுது இஸ்லாத்தின் அடிப்படையில் பிறக்கக்கூடிய குழந்தை பிறந்த பிறகு அபவாஹு அந்த குழந்தையின் பெற்றோர்களால் யு ஹவ்விதானி அந்த குழந்தை ஒரு யூதனாக மாற்றப்படுகின்றது அவையு நசிரானிகி அல்லது ஒரு நசாராவாக மாற்றப்படுகின்றது அவையு மஜ்ஜிசானிகி அல்லது மஜூசி எனப்படும் ஒரு நெருப்பு வணங்கியாக அந்த குழந்தை மாற்றப்படுகின்றது குழந்தை பிறக்கும் பொழுது பரிசுத்த உள்ளத்தோடு கள்ளம் கப்பட உள்ளத்தோடு கள்ளம் கபடமற்ற உள்ளத்தோடு அந்த குழந்தை பிறக்கின்றது ஆனால் பிறந்த பிறகு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் அந்த குழந்தை ஒரு யூதனாகவோ ஒரு நஸ்ராணியாகவோ ஒரு கிறிஸ்தவனாகவோ ஒரு நெருப்பு வணங்கியாகவோ ஒரு சிலை வணங்கியாகவோ அந்த குழந்தையை மாற்றி விடுகின்றது ரசூல்லாய் சல்லா சொன்னார்கள் அருமை சகோதரர்களே இந்த அதிசய உதாரணத்தை எதற்காக சொல்கிறேன் என்றால் மனிதனுடைய உள்ளங்கள் பிறக்கும் பொழுது பரிசுத்தமானவையாக இருக்கின்றன ஆனால் அந்த மனிதன் வளர வளர அவனை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் அவனை சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் அது மனிதனுடைய உள்ளங்களை மாற்றிவிடும் மனிதனுடைய உள்ளங்களை சீர்கெடுத்து விடும் அப்படி ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளங்கள் அட்மாஸ்பியரினால் அட்மாஸ்பியர் பொல்யூஷன் என்று சொல்லக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய அந்த மாசுவினால் சுற்றி இருக்கக்கூடிய அந்த அசுத்தத்தினால் அவனுடைய உள்ளம் அசுத்தமாகிவிடக் கூடாது என்பதனால் ஒரு மூமினை பொறுத்தவரையிலே அவ்வப்போது தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவனுடைய கடமை உள்ளம் பரிசுத்தமாக இல்லை என்றால் சகோதரர்களே உள்ளம் பரிசுத்தமானதாக இல்லை என்றால் உடல் உறுப்புகளிலே பரிசுத்தம் இருக்காது உள்ளம் சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் அந்த உள்ளத்தின் மூலமாக உள்ளத்தால் ஏவப்படும் உடல் உறுப்புகள் செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல காரியங்களாக அல்லாவுக்கு ஓப்பான காரியங்களாக இருக்கும் நல்ல எண்ணம் இருந்தால்தான் நல்ல காரியங்கள் வரும் நல்ல எண்ணம் இல்லை என்றால் நல்ல காரியங்கள் வராது எனவே எண்ணங்களை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டியது அந்த எண்ணங்கள் உருவாகக்கூடிய உள்ளங்களை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டியது ஒரு மூமியினுடைய கடமை இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அவர்கள் ஒரு மிகச்சிறந்த இஸ்லாமிய ஸ்காலர் அவர்கள் தங்களுடைய ஹியா கிதாபில் எழுதுகின்றார் இந்த உள்ளத்தை பற்றி உள்ளம் என்பது ஒரு குளத்தை போன்றது உள்ளம் என்பது ஒரு குளத்தை போன்றது ஒரு டேங்கை மாதிரி அந்த டேங்கில் அந்த குளத்திலே பல்வேறு பைப் லைன்களிலே வந்து தண்ணீர் விழுகின்றது பல்வேறு பைப் லைன்களிலே அந்த பைப் லைன்களிலே என்ன தண்ணீர் இன்புட் ஆகின்றதோ என்ன தண்ணீர் வந்து விழுகின்றதோ அந்த தண்ணீர் தான் அந்த குளத்தில் இருக்கும் பைப்லைன் மூலமாக வரக்கூடிய தண்ணீர்கள் நல்ல தண்ணீர் வந்து அந்த குளத்தில் விழுந்தால் அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் நல்ல தண்ணீராக சுத்த தண்ணீராக இருக்கும் பைப்லைனில் வரக்கூடிய தண்ணீர் அது கெட்ட தண்ணீராக வந்து அந்த உள்ளத்தில் அந்த குளத்தில் விழுந்தால் அந்த குளத்தில் உள்ள தண்ணீரும் கெட்ட தண்ணீராகத்தான் இருக்கும் மாசுபட்ட தண்ணீராகத்தான் இருக்கும் சொன்னார்கள் உள்ளம்தான் குளம் உள்ளம்தான் குளம் அந்த உள்ளத்திற்கு வந்து சேரக்கூடிய பைப்லைன்கள் தான் மனிதனுடைய உடல் உறுப்புகள் கண்கள் காது நாவு சிந்தனை இவை அனைத்தும் மனிதனுடைய உள்ளத்திற்கு வரக்கூடிய பைப்லைன்கள் அந்த பைப்லைன் வழியாக ஒரு மனிதன் நல்ல விஷயங்களை பார்த்தால் அந்த நல்ல கண்கள் என்ற பைப்லைன் மூலமாக நல்ல விஷயங்கள் உள்ளத்தில் வந்து இறங்கும் அவன் நன்மையிலாம் நிரம்பி இருக்கும் காதுகளால் கேட்பது நல்ல விஷயங்களை கேட்கின்றான் கண்ணால் பார்ப்பது நல்ல விஷயங்களை பார்க்கின்றான் நாவால் பேசுவது நல்ல விஷயங்களை பேசுகின்றான் நடந்து செல்வது நல்ல இடங்களுக்கு செல்கின்றான் ஆக இந்த பைப்லைன் மூலமாக உள்ளம் என்ற இடத்திலே வந்து அந்த தண்ணீர் விழும்பொழுதும் நல்ல விஷயங்கள் தான் அந்த குளத்திலே தேங்கும் இவன் கண்ணால் பார்ப்பதும் தீங்கு காதால் கேட்பதும் தீங்கு நாவால் பேசுவதும் தீங்கு சிந்திப்பதும் தீங்கு செயல்படுவதும் தீங்கு எனும் பொழுது இந்த உடல் உறுப்புகள் என்ற பைப்லைன் மூலமாக அந்த உள்ளம் என்ற அந்த டேங்குக்கு அந்த குளத்திற்கு வரக்கூடிய தண்ணீர் கெட்ட பொருளாக கெட்ட சிந்தனையாக கெட்ட பார்வையாக கெட்ட பேச்சாக கெட்ட செவிப்புலனாக வந்து சேரும் பொழுது அங்கே உள்ளத்திலே நிரம்புவதும் கெட்ட விஷயங்கள் தான் நிரம்புகின்றன இதைத்தான் எம்பெருமானா சல்லல்லா சொன்னார்கள் அந்த உள்ளம் சரியான விஷயங்களால் நிரம்பி சரியாக இருந்தால் எல்லாமே சரியாகிவிடும் உள்ளம் சீர்கட்டு விட்டால் அனைத்துமே சீர்கிடும் ஆகவே சோதரே இன்று உலகம் கெட்டு போச்சுங்க உலகம் சீர்கெட்டு போச்சு உலகம் கெட்டு போச்சு என்றமே உலகம் கெட்டு போகவில்லை மனிதனுடைய உள்ளம் கெட்டு போய்விட்டது அதனால் உலகம் கெட்டு போய்விட்டது உலகம் சீர்பட வேண்டும் என்றால் மனிதனின் உள்ளம் சீர்பட வேண்டும் உலகம் கெட்டு போய்விட்டது என்றால் அதற்கு காரணம் மனிதனுடைய உள்ளம் கெட்டு போய்விட்டது இதுதான் காரணம் என்பதை ஒரு மூமின் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நபிமார்களுடைய பொறுப்பாகவே அல்லாஹ் இந்த வேலையை கொடுத்து அனுப்பினான் நபிமார்கள் இறை தூதர்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டார்களே ரசூலுல்லாய் சல்லல்லாஹு இறுதி தூதராகவும் அதற்கு முன்பாக லட்சக்கணக்கான தூதர்மார்களை அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பி வைத்தானே அந்த தூதர்மார்கள் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நோக்கமே அவருடைய முக்கியமான பணிகளில் ஒன்று இந்த தஸ்கியத்து நப்ஸ் என்று சொல்லக்கூடிய உள்ளங்களை ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தும் பொறுப்பு அதற்கு இப்ராஹிம் அலை சலாத்து வலாம் அல்லா இடத்துல துவா செய்கிறார்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் அல்லா இடத்துல துவா செய்கிறார்கள் யாழ்லா இந்த மக்களுக்கு இந்த மக்கத்து மக்களுக்கு நீ ஒரு நபியை அனுப்புவாயாக ஒரு தூதரை அனுப்புவாயாக என்று துவா கேட்டுவிட்டு அந்த தூதரின் பணிகள் என்னென்னவாக இருக்க வேண்டும் என்பதையும் அந்த துவாயில குறிப்பிடுகின்றார்கள் ரப்பன பாசிபியம் ரசூலன் யாழ்லா இந்த மக்களுக்கு நீ ஒரு ரசூலை அனுப்பு ஒரு தூதரை அனுப்பு இந்த உலக மக்களுக்கு நேர்வழிப்படுத்துவதற்காக அவர்களை சீர்படுத்துவதற்காக ஒரு ரசூலை அனுப்பு அந்த ரசூலுடைய வேலை என்னவாக இருக்க வேண்டும் என்றால் எத்லு அலைகும் ஆயாத்திக் உன்னுடைய இறை வசனங்களை ஓதி காட்ட வேண்டும் மக்களுக்கு உன்னுடைய இறை வசனங்களை மக்களுக்கு ஓதி காட்ட வேண்டும் அவர்களை ஆத்ம ரீதியாக பரிசுத்தப்படுத்த வேண்டும் ஆத்ம ரீதியாக பரிசுத்தப்படுத்த வேண்டும் இது நபியுடைய பொறுப்பு நபியுடைய வேலை மக்களை ஆத்ம ரீதியாக பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஆன்ம பரிசுத்தம் செய்யக்கூடிய உள்ள தூய்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபியை நீ அனுப்பி வைப்பாயாக என்று அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லா இடத்துல துவா செய்தார்கள் அதனால் தான் எம்பெருமானார் சுலை கரீம் சல்லாஹூ அலைவசல்லாம் அவர்கள் செய்த அத்தனை போதனைகளிலும் குறிப்பாக சொல்வதா இருந்தால் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயங்களில் ஒன்றாக பெருமானா சல்லல்லா சொன்னார்கள் மன தூய்மை எந்த காரியம் செய்தாலும் உள தூய்மையோடு மன தூய்மையோடு செய்ய வேண்டும் உள்ளம் சுத்தமானதாக இருக்க வேண்டும் ஹாலிசாக இருக்க வேண்டும் அல்லாவுக்காக என்று எந்த காரியத்தையும் செய்ய வேண்டும் மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய கூலியை எதிர்பார்த்து மட்டுமே எந்த காரியத்தை செய்ய வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் எவ்வளவு பிரம்மாண்டமான மகத்துவமான அல்லாவுக்கு பிடித்தமான காரியங்களை செய்தாலும் மன தூய்மை இல்லாமல் செய்தால் அந்த காரியங்களுக்கு எந்த பலனுமே இல்லை என்பதை பெருமானா சல்லல்லாத்தலாம் பல்வேறு காலகட்டங்களில் உணர்த்தினார்கள் அதனால்தான் இன்றும் கூட ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லாம் சோதரில் ஜும்மா நாளில் இப்படி தாண்டி வர்றது பெரிய பாவம் தயவுசெய்து அப்படியே உட்காருங்க உள்ளே வராதிங்க உள்ளே வரணும் ஆசைப்படுறவங்க முன்கூட்டியே வரணும் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அதை பெரிய பாவமாக சொல்கிறாங்க ஜும்மா நாளில் மனிதர்களை தாண்டி கொண்டு முன் செல்வது பெரும் பாவங்கிறாங்க அதனால் ஜும்மா நாளில் அந்த பாவத்தை செய்யாதீங்க ஆக ரசூல்லாய் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவருடைய ஹதீஸ்களில் பார்ப்போம் என சகோதரர்களே இந்த உல தூய்மைக்கு மன தூய்மைக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் இஸ்லாத்திலே மிகப்பெரிய அடிப்படை அஸ்திவாரமாக இந்த உல தூய்மையை குறிப்பிடுகின்றார்கள் தான் பெருமானார் ரசூலுல்லாய் சல்லல்லாத்து வழிகாட்டுதலே மிக பிரபலமான ஒரு ஹதீஸ் உலக மக்களுக்கு பிரபலமான ஹதீஸ் பிரபலமான போதனையாக சொன்னார்கள் இன்னமல் அமால் பின்னியாத் ஓ இன்னமால் இம்ரை மாணவா எல்லா காரியங்களும் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா கிரியைகளும் அது நல்ல காரியமாக இருந்தாலும் கெட்ட காரியமாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் உங்களுடைய மனதின் எண்ணத்தை வைத்துத்தான் உல தூய்மையை வைத்துத்தான் அதற்குரிய கூலி அல்லா இடத்தில் தீர்மானிக்கப்படும் அதற்குரிய கூலி அல்லா இடத்தில் தீர்மானிக்கப்படும் ஆனால் இன்று சகோதரர்களே நம்முடைய முஸ்லீம் சமுதாயத்தினிடத்தில் மட்டும் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக மக்களிடத்திலும் இழந்து போன ஒரு செல்வம் என்னவென்றால் இந்த உல தூய்மை என்னும் மன தூய்மை தான் அல்லாவுக்காக செய்கிறேன் என்ற இந்த உயர்தரமான இந்த உல தூய்மை தான் இன்று நாம் மிகப்பெரிய விட்டு செல்வமாக ஆகி கொண்டிருக்கின்றது அல்லாவுக்காக என்ற இந்த உல தூய்மையோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் பொழுது அல்லாவிடத்தில் அது உன்னதமான இடத்தை பெறும் அந்த உல தூய்மை பெற வேண்டும் என்றால் நம்முடைய சிந்தனைகள் நல்ல சிந்தனையாக இருக்க வேண்டும் மறுமை சிந்தனையோடு இருக்க வேண்டும் ரபுல் திருமலை சொல்கின்றார் இன்னமா உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு கூலி வழங்கப்படுவதெல்லாம் எந்த கூலியா இருந்தாலும் சரி உலகத்தில் நீங்கள் நல்லது செஞ்சாலும் சரி நீங்கள் தீயது செஞ்சாலும் சரி உங்களுக்கு கூலி வழங்கப்படுவதெல்லாம் எவமல் கியாமா மறுமையில் தான் நீங்கள் உலகத்தில் செய்யக்கூடிய காரியங்களுக்கு உலகத்திலே கூலி எதிர்பார்க்க கூடாது அது நல்ல காரியமாக இருந்தாலும் சரி கெட்ட காரியமாக இருந்தாலும் சரி நல்ல காரியமாக இருந்தாலும் சரி கெட்ட காரியமாக இருந்தாலும் சரி உலகத்திலே கூலி எதிர்பார்க்காதீர்கள் மறுமையில் அல்லா தரும் கூலி எதிர்பாருங்கள் அதனால்தான் பகவத்கீதையினுடைய ஒரு மிகப்பெரிய சாரம்சமான கொள்கையாக சொல்வார்கள் கடமையை செய் பலனை எதிர்பாராதே கிருஷ்ண பரமாத்மா உபதேசம் செய்ததாக இது இயற்கைக்கு முரணான கட உபதேசம் இது இயற்கைக்கு எதிரான கொள்கை மனித இயல்பு எந்த ஒரு காரியத்தையும் பலனை எதிர்பார்க்காமல் மனிதன் எந்த காரியம் செய்ய மாட்டான் பலன் எதிர்பார்க்காமல் மனிதன் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது பலன் இல்லை என்றால் அது யூஸ்லெஸ் காரியம் அது பயனற்ற காரியம் அது பிரயோஜனம் இல்லாத காரியம் அந்த காரியத்தை நான் எதுக்கு செய்யணும் என்று மனிதன் நினைப்பான் ஆகவேதான் இந்த மாதிரி கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது என்ற யூஸ்லெஸ் வாசகத்தை இஸ்லாம் சொல்வதில்லை இஸ்லாம் சொல்வது கடமையை செய் கடமையை செய் பலனை எதிர்பார்த்து செய் பலனை எதிர்பார்த்து கடமையை செய் ஆ நீ எதிர்பார்க்கும் பலன் என்ன பலன் அதை கவனத்தில் கொள் எந்த பலனை எதிர்பார்க்கின்றாய் அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய பலனை அல்ல அழியாத மறுமையின் பலனை எதிர்பார்த்து கடமையை செய் அழியாத மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய உன்னதமான மறுமை பலனை எதிர்பார்த்து எந்த காரியத்தையும் செய் அழிந்து போகக்கூடிய அசிங்கமான இந்த உலகத்தின் பலனை எதிர்பார்த்தல்ல ஆகவே இந்த சிந்தனையோடு ஒரு மனிதன் செய்யும் பொழுது எந்த காரியத்தையும் மாற்றும் பொழுது மன தூய்மையோடு அல்லாவுக்காக அல்லாஹ் எனக்கு மறுமையில் கூலி தருவான் என்ற மன தூய்மையோடு இஹ்லாசோடு காரியத்தை செய்யும் பொழுது அந்த காரியம் அல்லாவிடத்தில் உன்னதமான காரியமாக உயர்வான காரியமாக போற்றப்படும் அதற்கு அடிப்படை தேவை மனிதனுடைய உள தூய்மை உள்ளம் சீரடைந்தால் மட்டுமே சகோதரர்களே இந்த உலகம் சீரடையும் என்ற அல்லாஹ் சொல்லி தந்த இந்த அற்புதமான தத்துவத்தை அல்லாட துத செல்லாம் கற்றுக் கொடுத்த அற்புதமான தத்துவத்தை ஒவ்வொரு முஸ்லீம் நான் உலகத்தில் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் ஆ உள்ளத்தில் குரோதங்கள் பொய் அனாச்சாரம் வீண் காரியங்கள் அல்லது நானா நீயா என்ற அந்த ஈகோ இது போன்ற கெட்ட குணங்களால் உள்ளங்கள் நிரம்பி இருக்குமேனால் அந்த உள்ளத்திலிருந்து அந்த உள்ளத்தின் ஏவுதால் நடைபெறக்கூடிய உடல் உறுப்புகளின் செயல்களிலும் எந்த நன்மையும் இருக்காது நீயா நானா என்ற ஈகோவினால் செய்யப்படும் காரியம் எந்த காரியத்திலும் பலன் இருக்காது நன்மை இருக்காது அல்ல பொறாமையோடு காழ்ப்புணர்வோடு செய்யக்கூடிய எந்த காரியத்திலும் அதில் நன்மை இருக்காது அல்லது அப்போ ஏட்டிக்கு போட்டியா செய்யப்படக்கூடிய எந்த காரியத்திலும் பிரயோஜனம் இருக்காது ஆகவேதான் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஏட்டிக்கு போட்டியாகவோ ஈகோவாகவோ பொறாமையுடனோ காழ்ப்புணர்ச்சியுடனோ அல்ல ஒருவர் மீது மற்றவர் கொண்ட விருப்பு வெறுப்புகளினாலோ இப்படிப்பட்ட தவறான எண்ணங்களால் செய்யப்படக்கூடிய காரியம் முழுமை பெறாது அல்லாவுக்காக அல்லாஹ் என்னை கட்டளையிட்டிருக்கின்றான் அதனால் நிறைவேற்றுகின்றேன் இந்த எண்ணம் நமக்கு முஸ்லிம்களுக்கு இல்லாதனால் சகோதரர்களே நாம் எப்படிப்பட்ட வழிகேட்டுக்கு ஆளாகி விடுகிறோம் என்றால் நாம் நினைக்கிறோம் பல நேரங்களிலே பாருங்க நம்மளாம் முஸ்லிம்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்டோம் சொர்க்கத்தை நம்புறோம் அல்லாவுக்கு பயந்து ஹலால் ஹராம் பார்த்து வியாபாரம் பண்றோம் ரொம்ப பக்குவமா இருக்கிறோம் ரொம்ப பேணுதலா இருக்கிறோம் ஆனா நாம பாருங்க நாளுக்கு நாள் நொடிஞ்சு போய்கிட்டே இருக்கிறோம் நமக்கு வாழ்க்கையில் பறக்கத்தே இருக்கிறது இல்லை நான் இல்லாத அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வட்டி வாங்கிக்கிட்டு இருந்தேன் ஹராமான வியாபாரம் பண்ணேன் அப்பெல்லாம் ஓஹோன் இருந்தேன் இப்போ அல்லாவுக்கு பயந்து ஹராம் ஹலால் பார்த்து வியாபாரம் பண்றேன் அல்லாவால் தடை செய்யப்பட்ட வியாபாரங்களை செய்யறது இல்லை வட்டி வாங்குறது இல்லை ஹராமான பிசினஸ் பண்றது இல்லை ஆனா இன்னைக்கு பாருங்க நாளுக்கு நொடிஞ்சுக்கிட்டே போகிறேன் என்று நமக்கு நாமே பல பேர் நொந்து கொள்வதை பார்க்கின்றோம் காரணம் என்ன உள்ள தூய்மை இல்லை நமக்குள் உள்ளத்தில் இஹ்லாஸ் இல்லை நாம என்ன இலங்கி வச்சிருக்கிறோம் நாம உலகத்தில் ஒரு காரியம் செஞ்சா அது கூலி உலகத்திலே நமக்கு கிடைக்கணும் கெட்டவனா இருக்கானா ஒருத்தன் உலகத்திலே அவனுக்கு கெட்ட கூலி கிடைச்சிடணும் ஒருத்தன் நல்லவனா இருக்கானா உலகத்திலே அவனுக்கு நல்ல கூலி கிடைச்சிடணும் அதெல்லாம் பார்க்குறோம் நானும் தொழுது தொழுது பார்க்குறேங்க வணங்கி வணங்கி பார்க்குறேங்க எனக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குதுங்க ஆனால் ஏத்த கணக்கான பாவி அவன் சும்மா கூட அடைக்கிறது இல்ல சும்மா கூட பள்ளிக்கு இல்ல ஆனால் ஓஹோ வியாபாரம் நடந்துக்கிட்டே இருக்குது நாம் என்ன நினைக்கிறோம் ஜும்மாக்கு போனால் நமக்கு ஓஹோ வியாபாரம் நடக்கணும் ஜும்மாக்கு போவாட்டா அவன் நாசமாக போயிடணும் நம்ம அஞ்சு வேலை தொழுதா நமக்கு லாபம் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் ஒருத்தன் தொழுதுலடா அவன் நாசமா போயிடணும் அப்ப நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால் உலகத்திலே நாம் செய்யக்கூடிய காரியங்களுக்கு உலகத்திலே நமக்கு நன்மை கிடைச்சிடணும் அதன் கூலி கிடைச்சிடணும் ஆனால் ரப்புல் ஆலம் சொல்லிதான் இல்லை இன்னமா துவஃபூன உஜுரகும் யௌமல் கியாமா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் கெட்ட காரியத்திற்கும் கூலி வழங்கப்படுவது மறுமையில் மட்டும்தான் ஆகவே அன்புக்குரியவர்களே அந்த சிந்தனை நமக்குள் ஏற்படுத்தி நம்முடைய உள்ளத்தை சரிபடுத்திக் கொள்ளவில்லை என்றால் தஸ்கேத் நப்சி என்று சொல்லக்கூடிய ஆன்ம பரிசுத்தம் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அந்த தஸ்கேத் நப்சி எப்படி ஏற்படுத்த முடியும் ஆன்ம பரிசுத்தம் எப்படி ஏற்படுத்த முடியும் நல்ல விஷயங்களை பார்க்க வேண்டும் நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும் நல்ல விஷயங்களை பேச வேண்டும் நல்லவர்களுடன் பழக வேண்டும் இப்படிப்பட்ட நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் நல்ல அட்மாஸ்பியராக இருந்தால்தான் அந்த நல்ல அட்மாஸ்பியர் என்ற பைப்லைன் மூலமாக வரக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள் உள்ளம் என்ற டேங்கிலே விழும் பொழுது அந்த உள்ளமும் நன்மையால் நிரம்பி இருக்கும் ஆனால் இன்னைக்கு சகோதரர்களே நம்மை சுற்றி இருக்கும் அட்மாஸ்பியர் சூழ்நிலை நிச்சயமாக நன்மை நல்லதாக இல்லை கண்ணை திறந்தால் பாவம் காதை கூர்ந்து கேட்டால் பாவம் பேசினால் பாவம் நுகர்ந்தால் பாவம் காதால் கேட்டால் பாவம் நடந்தால் பாவம் தலையை நிமிர்ந்தால் பாவம் குனிந்தால் பாவம் என்று நம்மை சுற்றி சுற்றி பாவங்கள் சூழ்ந்திருக்கின்றன இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட அட்மாஸ்பியரிலே ஒரு மூமினை பொறுத்த வரையிலே தன்னுடைய ஈமானையும் பாதுகாத்து தன்னுடைய அமல்களையும் பாதுகாத்து தன்னுடைய மனதையும் பரிசுத்தப்படுத்துவது சாதாரண விஷயம் அல்ல சாதாரண விஷயம் அல்ல தவறுகள் எப்பெருமான சல்லல்லார்கள் ஒரு இடத்திலே பாவம் நடக்கின்றது ஒரு இடத்திலே பாவம் நடக்கின்றது அந்த பாவம் நடைபெறக்கூடிய இடத்திலே ஒருவர் இருக்கின்றார் ஆனால் அந்த நடைபெறும் பாவத்தை வெறுக்கிறார் என்றால் அவருக்கு அல்லாவிடத்தில் உன்னதமான கூலி உண்டு அவர் அந்த பாவத்தை செய்தவராக ஆக மாட்டார் ஒரு தப்பு நடக்குது அது நடக்கிற இடத்துல இருக்கிறாரு ஆனா உள்ளத்தால் கடுமையாக வருந்துகின்றார் வெறுக்கின்றார் அந்த பாவத்தை அவருக்கு அல்லா இடத்துல பாவம் செய்த குற்றம் கிடையாது அல்லா இடத்துல அந்த வெறுப்புக்கு அல்லா இடத்துல கூலியும் உண்டு ஆனால் ஒரு பாவம் நடக்கிற இடத்துல ஒருத்தர் இல்லை வேற எங்கேயோ இருக்கிறாரு பாவம் நடக்கிற இடத்துல இல்லை ஆனால் எங்கேயோ உட்காந்துட்டு அடடா நான் அந்த இடத்துல இல்லாம போயிட்டனே என்று ஆசைப்படுகின்றார் இவர் அந்த பாவத்தை செய்தவரை போன்றவராவார் ரசூல்லாசி சொல்றாங்க பாவம் நடக்கிற இடத்துல இவர் இல்லை பாவம் வேற எங்கேயும் நடக்குது அடடா இப்போ நீங்க அந்த அந்த இடத்துக்கு போயிருக்கலாமே சே ஒரு சின்ன மிஸ் ஆகி போச்சே போக முடியாம போச்சே என்று வருத்தப்படுகின்றார் இவர் அந்த பாவத்தை செய்தவரே ஆவார் நபிசுல்லா சொல்றாங்க ஏன் உள்ளம் அவருடைய உள்ளம் அவருடைய உடல் வேறு இருக்கின்றது அந்த பாவம் நடக்கும் இடத்தை விட்டு ஆயிரக்கணக்கான மயில்களுக்கு அப்பால் உடல் இருக்கிறது ஆனால் அவருடைய உள்ளம் அந்த பாவம் நடக்கும் இடத்தில் ஈடுபட்டிருக்கின்றது அதனால் அவர் உள்ளத்தினுடைய எண்ணத்திற்கு ஏற்றவாறு அவருக்கு அந்த பாவம் செய்த தண்டனை வழங்கப்படும் ரசூல்லாய் சார் சொல்றாங்க கணித்திற்கு சகோதரர்களே நம்முடைய உள்ளத்தை சீர்படுத்த வேண்டும் என்றால் ஏதோ சாதாரண விஷயம் அல்ல அது ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பயன் பண்ணி உடனே எல்லாரும் உள்ளம் சீரடைஞ்சிருச்சு இல்லை இதற்கு ஒரு நீண்ட பகீரத பிரயத்தனம் எடுக்க வேண்டும் நீண்ட முயற்சி இதற்கு ஒரு நீண்ட முயற்சி எடுக்க வேண்டும் ஒரு பாரிய முயற்சி எடுக்க வேண்டும் ஏதோ சாதாரண உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி விட முடியாது ரபுல்லாலும் சொல்றான் ஒலா துசக்கு அன்புசக்கும் உங்களை நீங்களே நாங்களாம் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஆளுங்க நாங்கள்ட்ட எங்கள்கிட்ட அப்படிலாம் தப்பு நடக்க வாய்ப்பே இல்லைங்க என்று உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள் உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள் நாளா ரொம்ப பெர்ஃபெக்ட் ஆளு ரொம்ப கரெக்ட் ஆள் என்று உங்களை நீங்களே திருப்தி அடைந்து கொள்ளாதீர்கள் ஏனென்றால் அல்லாவுக்கு தான் தெரியும் யார் பரிசுத்தமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான் யார் பரிசுத்தமானவர்கள் யார் உள்ளத்தமை உடையவர் என்பது அல்லாஹ்க்கு மட்டும் தெரியும் உங்களை நீங்களே நீங்கள் கம்பட்டம் எடுத்துக் கொள்ளாதீர்கள் நான் ரொம்ப பெர்ஃபெக்ட் என்று உங்களை நீங்களே சர்டிஃபிகேட் கொடுத்துக்காதீங்க ரப்பல் ஆலமி எச்சரிக்கின்றான் அதனால தான் சகோதரர்களே அதர் உமர் ரதி அல்லாஹத்தின் வரலாறு எல்லாம் பார்க்கும் பொழுது அதற்கு ஹுதைஃபா ரதி அல்லாஹத்தின் பெருமானா சல்லல்லாசம் அவர்கள் முனாஃபிக்குகள் யார் யார் என்ற ஒரு பட்டியலை கொடுத்து வைத்திருந்தார்கள் ஹுதைஃபா ரதி அல்லாஹத்தினாலும் பெருமானா சல்லல்லாஹத்தினுடைய பெர்சனல் செக்ரட்டரி என்று சொல்லக்கூடிய அந்தரங்க காரியதரிசியாக இருந்தார்கள் சீக்கிரட் காரியதரிசியாக இருந்தார்கள் பல ரகசியங்களை பெருமானா சல்லல்லா அவர்கள் ஹுதைஃபா ரதி அல்லாஹுத்தலான் அவரிடத்தில் தான் சொல்லி வைத்திருந்தார்கள் அந்த ஹுதைஃபா ரதி அல்லாஹுத்தலானோ அவர்களை கூப்பிட்டு உமர் ரதி அல்லான்னு கேட்பார்களாம் உமரே உங்களிடத்தில் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அதாவது யார் யார் முனாஃபிக்குகள் யார் யார் நயவஞ்சகர்கள் என்ற லிஸ்ட்டை உங்கள்கிட்ட கொடுத்து வச்சுருந்தாங்க எனக்கு தெரியும் அந்த லிஸ்ட்டில் என் பேர் தான் பாருங்க என்று கேட்பார்களாம் யார் எந்த உமர் ரதி அல்லாஹத்தலை பார்த்து இதா சலக்க உமர் தரியக்கான் உமர் ஒரு பாதையில சென்றால் ஷைத்தான் இன்னொரு பாதை வழியா விடுவான் என்று சொன்னார்களோ எந்த உமரை பார்த்து இன்னல்லா என் திகலா லிசானி உமர் உமருடைய நாவில உட்கார்ந்து அல்லாஹ் பேசினான் என்று சொன்னார்களோ எந்த உமரை பார்த்து லவ்கான பாதி நபியின் லக்கான உமர் வலாக்கின் லா நபிய பாதி எனக்கு பிறகு ஒரு நபியா வருவதா இருந்தால் அதற்கு உமர் தான் முழுக்க முழுக்க தகுதியானவர் ஆனால் எனக்கு பிறகு நபி இல்லை என்று பெருமானா சல்லான்னு சொன்னார்களோ அந்த உமர் ரதி அல்லாஹத்தலானோ அதற்கு ஹுதைஃபா ரதி அல்லாஹத்தில் கூப்பிட்டு சொல்லலாம் என்னுடைய பெயர் அந்த முனாஃபிக் லிஸ்டில் வாழ்க்கையில் இருக்கிறா பாருங்கள் என்று ஏனென்றால் ஒவ்வொரு நிமிடமும் சஹாபாக்கள் தங்களுடைய நிலையை பற்றி பயந்து கொண்டிருந்தார்கள் அஞ்சு கொண்டிருந்தார்கள் என்னை அறியாமலே எங்கே நான் முனாஃபிக்கா ஆயிருப்பேனோ நான் நினைப்பேன் பெரிய ஹலீஃபா ரசூல்லா இஸ்லாத்து ரெண்டாவது முக்கியமான ஹலீஃபா சொர்க்கத்தை சுபை செய்ய சொல்லப்பட்ட பத்து பேர் நானும் ஒருத்தன் நான் ஒரு முக்கியமான நபி ரசூலாக்கு பிறகே நபியா வருது நான் தான் தகுதியானவன் ஆனா என்ன பண்ற ரசூலா நபி இல்லைன்னு ஆயிப்போச்சு ஒரு கால நபி இருந்திருந்தா நான் தான் நபியா வந்திருப்பேன் என்றெல்லாம் உமரதில் அத்தனை பெருமைப்படுத்திக் கொள்ளவில்லை எங்கே தன்னை அறியாமல் என்னை விளங்காமல் எனக்கு தெரியாமல் நான் முனாஃபிக் தனத்தில் விழுந்து விடுவேன் என்று அஞ்சு கொண்டிருந்தார்கள் சோதரர்களே ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையிலே எந்த நிலையிலும் நான் தான் உன்னத முஸ்லீம் நான் தான் சரியான முஸ்லீம் நான் தான் மிக சிறப்பான முஸ்லீம் என்று நினைக்காமல் எல்லா நிலையிலும் நம்முடைய ஈமானுக்கும் தக்குவாவுக்கும் அஞ்சு கொண்டிருக்க வேண்டும் எந்த நிலையிலும் நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு நம்முடைய எண்ணங்களை சீர்படுத்திக் கொள்வதற்கு நம்முடைய எண்ணங்களை சரிபார்த்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் எம்பெருமா அல்லா ரபுல்லான்னு சொல்லக்கூடிய இந்த உள்ள தூய்மைக்கு ஒரு முக்கியமான மருந்து முக்கியமான ஆயுதம் என்னவென்றால் ரபுல்லான்னு சொல்கின்றான் அலாபி திக்ரில்லாஹி தத்துமையினர் குழு அல்லாவுடைய நம்முடைய எண்ணங்களின் மூலமாகத்தான் அல்லாவை நினைவு கூறுவதன் மூலமாகத்தான் உள்ளங்கள் சாந்தி பெறுகின்றன நிம்மதி பெறுகின்றன உள்ளங்கள் ஒருநிலைப்படுகின்றன இன்னைக்கு பல விஷயங்கள்ல டிப்ரெஷன் டிப்ரெஷன் சைக்காசி பிரச்சனை மனநோயாளி மன அழுத்தம் இன்று உலகம் முழுவதும் பார்க்கின்றோம் உலகம் முழுவதும் பார்க்கின்றோம் சமீபத்தில் ஒரு கட்டுரையை படித்தேன் இந்தியாவிலே நூத்துக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பேருக்கு மன அழுத்தம் இருக்கிறதா டிப்ரெஷன் இருக்கின்றதாம் இந்த மன அழுத்தங்கள் மன பிரச்சனைகள் மன கோளாறுகள் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அங்கே அல்லாவுடைய எண்ணம் இல்லாததான் சகோதரர்களே அல்லாவுடைய சிந்தனை இல்லாததான் அல்லாவுடைய திக்கர் அல்லாவுடைய எண்ணம் அல்லாவுடைய சிந்தனை அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த அல்லாஹ் சம்பந்தப்பட்ட மறுமை சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் சம்பந்தப்பட்ட நல்ல எண்ணங்கள் சம்பந்தப்பட்ட காரியங்களிலே ஒரு மூமின் மூழ்கி இருப்பானால் நிச்சயமா அங்கே மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பில்லை டிப்ரெஷன் ஏற்பட வாய்ப்பில்லை அங்கே சைக்காலஜி பிரச்சனை ஏற்பட வாய்ப்பில்லை மன நோய் வருவதற்கும் வாய்ப்பில்லை ஆகவே எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் அல்லாவுடைய சிந்தனை இல்லாததால் அதை மாற்றி அல்லாவுடைய சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வோம் அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் சிந்தனை உணர்வோடு வாழ்வோம் நம்மை சுற்றி எப்போதும் நல்லதாக இருப்பதாகவே பார்த்துக் கொள்வோம் எங்காவது ஒரு தீங்கு நடப்பதாக இருந்தால் உடனே அந்த தீங்கை விட்டு தவிர்த்துக் கொள்வோம் தீய எண்ணங்களை விட்டு தீய பேச்சுக்களை விட்டு தீய பார்வைகளை விட்டு தீய விஷயங்களை கேட்பதை விட்டு விலகிக் கொள்வோம் எனால் அருமை சகோதரர்களே நம்ம உள்ளங்கள் மாசுபடாமல் இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை வல்ல ரபுல் ஆலமீன் அப்படிப்பட்ட பரிசுத்த உள்ளங்களால் நம்முடைய உள்ளங்களை ஆக்கி அருள்வானாக நம்முடைய உள்ளங்களை ரபுல் ஆலமீனே நேரடியாக பரிசுத்தப்படுத்தி அவனே நம்முடைய தஸ்கீத் முசக்கியாக இருந்து நம்முடைய உள்ளங்களை சீர்படுத்தி தவறான விஷயங்களிடம் பாதுகாத்து மறுமையில் நாம் அவனை சந்திக்கும் பொழுது அவன் நம் மீது பரிபூர்ணமான திருப்தி கொண்டவனாகவும் நாம் அவன் மீது பரிபூர்ணமான திருப்தி கொண்ட நிலையிலும் அல்லாவை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்திருவானாக வாஹிரதாவான் அலமதுல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் தலா வரகாத்து